படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுக்கு தபாரக்வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது அல்ஹம்துல்லா சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் உறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சகாபாக்கள் தாபிழங்கள் தபழு தாபிழங்கள் முத்தத்தீன்கள் நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக்குவ தாலாவின் சாந்தியும் சமாதானமும் அகஸ்வரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தாலாவின் மாளிகையில வீட்டிற்கும் அல்லாஹின் நல்லடியார்களே தக்குவாதாரிகளே அல்லாஹுக்கு தபாரக்குவ தாலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் இந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக்வத்தாலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வழியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒசியத்தன்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தல்வானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அன்புள்ள சகோதரர்களே உன்னதமான ஒரு ஜுமாவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜுமாவினுடைய கடமையையும் நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக அல்லாஹுக்கு சுபகான எங்களோடு இருந்த அன்பின் காரணமாக கண்ணியங்கள் நிறைந்த ஒரு ரமதானுடைய மாதத்தை முப்பது நாட்களாக நோன்பு நிற்கக்கூடிய பாக்கியத்தை தந்து இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் அல்ல நமக்கு தந்தான் அந்த மாதம் எங்களை விட்டு கடந்து விட்டது எங்களால் முடிந்த அளவுக்கு நன்மைகள் பல செய்து அந்த மாதத்தை நாங்கள் திருப்தியோடு கழித்து விட்டோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னார்கள் யார் ஒருவர் ரமதானுடைய மாதத்தில் முழுமையாக நோன்பு நோற்று அடுத்து வருகின்ற ஷவ்வாலுடைய மாதத்திலும் ஆறு நோன்புகளை நோற்றுக் கொள்கிறாரோ கசுயாமி தஹரி குல்லி காலம் முழுவதும் அவர் நோன்பு நோற்றால் என்ன நன்மை அவருக்கு கிடைக்குமோ இந்த ஆறு நோன்பை நோற்பதன் மூலமாக காலம் முழுவதும் நோன்புகள் நோற்ற நன்மையை இந்த மனிதன் பெற்றுக்கொள்வார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு கண்ணியமான நோன்புதான் ஷவ்வாலிலே நோட்கின்ற ஆறு நோன்புகள் ஆக அல்லாஹத்து சுபஹானஹுவத்தாலாவைத்தான் நாங்கள் இபாதத் வணங்கினோமே தவிர ரமலானை வணங்கவில்லை நான் ஏன் இவ்வாறு சொல்லுகின்றேன் என்றால் ரமதானுடைய காலத்துல பள்ளிகள் எல்லாம் நிறைந்து வழிந்து காணப்பட்டது சப்பில இடமில்லாத நிலையை நாம் உணர்ந்தோம் வளமையாக மஸ்ஜிதுகளிலும் சப்புகளிலும் நின்று தொழுதவர்களுக்கு கூட இடமில்லாத அளவுக்கு பள்ளிகள் நிறைந்து காணப்பட்டது ரமலானுடைய மாதத்தில் ரமலான் சென்றதற்கு பிறகு இப்போது பள்ளி வாசல்கள் எல்லாம் விரிச்சோடி காணப்படுகிறது ரமலானில் கண்ட முகங்களை காணவில்லை ரமல்லானை வணங்கினார்களா அல்லது ரமல்லானை தந்த அல்லாஹை வணங்கினார்களா என்ற கேள்வி நம் மத்தியில் எழுகிறது ரமல்லானை வணங்கினால் ரமலான் சென்று விட்டது அல்லாஹுவை வணங்கினால் உயிர் உள்ள வரைக்கும் அந்த அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரமல்லானில் மாத்திரம்தான் அல்லாஹ் எங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறானா ரமல்லானில் மாத்திரம்தான் நாங்கள் பேசுகின்றவற்றை அல்லாஹ் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறானா ரமல்லான் அல்லாத காலத்தில் அல்லாஹ் நம்மை பார்க்கவில்லை நம்முடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்கவில்லையா மனம் போன போக்கிலே வாழ்ந்துவிட்டு செல்லலாம் என்று நாம் மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா கண்ணியத்திற்குரிய அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே ரமலானுடைய மாதம் ஒரு மாதத்தில் நாங்கள் நல்ல பயிற்சிகளை பெற்றுக்கொண்ட மாதம் இன்ஷா அல்லா வருகின்ற பதினோரு மாத காலத்திலும் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான பயிற்சியை பெற்றுக்கொண்ட மாதம் ரமலானுடைய மாதம் உண்மையான முத்தத்தீன்கள் உண்மையான சாலிகான நல்ல மக்கள் அவர்கள் யார் எந்நேரத்திலும் ஐங்கால தொழுகையை பேணுதலாக தொழக்கூடிய மக்கள் நேரம் எடுத்து பரிசுத்தமான குரானை ஓதக்கூடிய மக்கள் அல்லாஹு தாலா கொடுத்த சொத்து செல்வங்களிலிருந்து எக்காலத்திலும் தாங்கள் விரும்புகின்றவர்களுக்கு எவ்வளவு தொகையையும் கொடுத்து மகிழக்கூடியவர்கள் இப்படியான சாலிகான மக்களுக்கு ரமலான் ஒன்றும் புதிய மாதம் அல்ல வளமையில எதை செய்து வந்தார்களோ அவர்கள் அதையே தொடராக செய்து வந்தார்கள் ரமலான் பல பயிற்சிகள் எங்களிடத்திலே தந்திருக்கிறது அதில் ஒன்று நேர முகாமைத்துவம் நேரத்துக்கு செயலாற்றுதல் அதில் ஒன்று சகருக்கு எழுந்தோம் நாம் அனைவரும் உண்மையான முக்மீன்கள் இறை விசுவாசிகள் யார் தெரியுமா சகருடைய வேளையிலே அல்லாஹ்விடத்திலே இஸ்திகபார் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று அல்லாஹு தால முக்மீன்களுடைய அடையாளத்தை சொல்லி காட்டுகிறான் நான் ஒரு முக்மீனாக இருக்கிறேனா அப்படியாக இருந்தால் சகருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அஸ்தகுல்லாஹ் அலீம் அஸ்தகுல்லாஹ் வாத்தூபிலை என் பாவங்களையா அல்லா மன்னித்தருள்வாயாக என்று இன்றைய சகரிலே நான் துவா செய்திருக்கிறேனா வபில் அஸ்ஹாரிஹிம் எஸ்தகுபிரோன் சகருடைய நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள் கண்ணீர் வடிப்பார்கள் செய்த தவறுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள் இவர்கள் உண்மையான முகமீன்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அலாமின் அல்லாஹு தாலா சஹருடைய நேரத்தில் இந்த அடியார்களை பார்த்து கேட்கிறான் என்னுடைய அடியார்களே உங்களிலே பாவம் செய்தவர்கள் இருக்கிறீர்களா என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விடுகிறேன் சகருடைய நேரத்தில் அல்லாஹு தால அடியார்களை பார்த்து கேட்கின்ற கேள்வி இது முப்பது நாட்கள் ரமலானுடைய காலத்திலே சகரிலே கண் விழித்தோம் அல்லாவுக்காக தொழுதோம் அல்லாஹுடத்திலே கையேந்தினோம் இன்றைய நிலைமை வெள்ளிக்கிழமை நாளில் கூட சுபகு தொழாமல் படுத்துறங்கக்கூடிய மக்களாக எம்மத்தில் அதிகமானவர்கள் மாறிவிட்டார்கள் இவர்கள் அல்லாஹுவை ஏமாற்றுகிறார்களா அல்லது தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களா கண்ணியத்திற்குரியவர்களே முப்பது நாட்கள் பெற்ற பயிற்சிதான் அதிகாலையிலே நேரகாலத்தோடு எழும்புவது யார் ஒருவர் அதிகாலையிலே நேரகாலத்தோடு எழுந்து அல்ஹம்துலில்லா என்று அல்லாஹுவை தூக்கத்திலிருந்து எழுந்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தையோடு அல்லாஹுவை புகழ்கிறாரோ அல்லாவுக்கு நன்றி செலுத்த அடியானாக அவன் காலையிலே கண் விழிக்கிறான் என்று சொன்னார்கள் ஏன் தெரியுமா ஒரு மனிதன் இரவு நேரத்திலே தூங்க ஆரம்பிக்கிற நேரத்திலே அவனுடைய தலைமாட்டுக்கு அருகாமையில் வந்து ஷெய்தான் உட்கார்ந்து கொள்கிறான் அந்த மனிதனுடைய தூக்கத்திலே அவன் ஆதிக்கம் செலுத்தி அவன் சொல்லுகிறான் மனிதா இன்றைய இரவு ரொம்ப ரொம்ப நீளமாக இருக்கிறது நீ நன்றாக ஆழ்ந்து உறங்குவாயாக என்று சொல்லி சொல்லி அந்த மனிதனின் மீது ஷைத்தான் மூன்று முடிச்சுக்களை போட்டு விடுகிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஷைத்தான் மூன்று முடிச்சுக்களை போடுகிறான் ஷைத்தான் போட்டு அந்த மூன்று முடிச்சுக்களையும் கலட்டுகின்ற அவிழ்க்கின்ற முறையையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி செல்லும் நமக்கு சொல்லி தந்தார்கள் யார் ஒருவர் அதிகாலையிலே நேரத்தோடு கண் விழித்து அல்ஹம்துலில்லா தூக்கம் என்பது நாங்கள் நாளாந்தம் சந்திக்கின்ற சிறிய மவுத்து மரணம் எத்தனையோ பேர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் அதில் பல பேர் தூக்கத்துக்கு சென்றவர்கள் அதிகாலையில் கண் விழிக்கவில்லை கேட்கிறோமா பார்க்கிறோமா இல்லையா ரமதானி எத்தனை பல செய்திகள் பிள்ளை தகப்பனை தட்டி எழுப்புகிறார் சகருக்கு எழும்புங்கள் மூச்சு பேச்சு இல்லை மனைவி கணவனை தட்டி எழுப்புகிறாள் மூச்சு பேச்சு இல்லை நன்றாகத்தான் உறக்கத்துக்கு தூங்கச் சென்றார் மௌத்துடைய செய்தி எங்களுடைய காதுக்கு வருகிறது அந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து இன்றும் என்னை கண் விழிக்க செய்து அல்லாஹ் எழும்ப வைத்திருக்கிறானே அதுக்குத்தான் அல்ஹம்துலில்லாஹில்லதி வ நாங்கள் நாளாந்தம் சந்திக்கின்ற நாளாந்த சிறிய மௌத்து மரணம் நாம் தூங்குகின்ற தூக்கம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது ஆக கண்ணியத்திற்குரியவர்களை காலையில் கண் விழித்தவுடன் முதன் முதலாக எங்களுடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தை அல்ஹம்துலில்லா படைத்த ரப்புக்கு சுக்கூர் செய்யக்கூடிய நாவாக நம்முடைய நாவை நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு மனைவியை பார்த்து பிள்ளைகளை பார்த்து அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரக்காத்து இரண்டாவது வார்த்தை எங்களுடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை அடுத்த ஒன்று வருமாக இருந்தால் பரிசுத்தமான அல் குரானை ஓதுகின்ற பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரா பாத்திஹாவை கொண்டு அன்றைய நாளை ஆரம்பியுங்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புக்கூரிஹா அதிகாலை நேரத்திலே யார் ஒருவர் என்ற உம்மத்தில் இவ்வாறு கண் விழித்து தொழுது குரானோடு காலை நேரத்தை அடைகிறார்களோ யா அல்லா அப்பேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீ காலை நேரத்தில் நீ மறக்க செய்வாயாக என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் துவா செய்தார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஷைத்தான் மூன்று முடிச்சுக்களை போடுகிறான் காலையிலே ஒருவர் கண் விழித்து அல்ஹம்துலில்லா என்று சொன்னவுடன் முதலாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது என்று சொன்னார்கள் சபிகள் நாயகம் சொல்லல்லா அலைய செல்லம் பிஸ்மில்லா சொல்லி உதவெடுக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் ஷைத்தான் போட்ட இரண்டாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறார் தொழுகைக்காக முசல்லாவில் நின்று அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் சொல்லுகிற நேரத்தில் ஷெய்தான் போட்ட மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது இந்த மனிதன் காலை நேரத்தில் ஷெய்தானுடைய பிடியிலிருந்து அவன் விடுபட்டு விட்டான் இருந்து அல்லாஹ் இவனை பாதுகாத்து விட்டான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னார்கள் இதுக்கு மாற்றமாக யார் ஒருவர் காலை நேரத்திலே அதிகாலை நேரத்தில் எழும்பாமலும் துஆ ஓதாமலும் சுபக தொழாத நிலையில் ஒருவன் காலை நேரத்தை அடைகிறானோ அவனுடைய இரண்டு காதுகளிலும் ஷெய்தான் சிறுநீர் கழித்து அவன் அசுத்தமான நிலையிலே காலையிலே கண்விழிக்கிறான் இவன் அல்லாஹுடைய கோபத்திற்கு அவனாக ஷைத்தானுடைய நண்பனாக இருக்கிறான் அன்றைய நாள் முழுவதும் அவனுக்கு துக்கங்கள் நிறைந்த துன்பங்கள் நிறைந்த கவலைக்குரிய நாளாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொல்லுகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நாங்கள் நாளாந்த முஸ்லிம்களாக வாழ வேண்டுமே ஒழிய வாராந்த முஸ்லிம்களாக இருக்கக்கூடாது ஏன் அப்படி சொல்லுகிறேன் தெரியுமா பெருநாள் அன்று தொழுதவர்களில் அதிகமானவர்கள் இன்று ஜும்ஹாவுக்காகத்தான் வந்திருக்கிறார்கின்ற என்ற கசப்பான உண்மையை இந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் உணரத்தான் செய்கிறீர்கள் நாளாந்தம் தொழ வேண்டுமே ஒழிய நேரம் கிடைக்கின்ற நேரத்திலே தொழக்கூடாது எங்களுடைய சுஜூதை பார்த்து அல்லாஹு தாலா மகிழ்ச்சி அடைகிறான் சந்தோஷம் அடைகிறான் அதனால் தான் தொழுகையிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல்கள் இருந்தாலும் சுஜூது மாத்திரம் இரண்டு சுஜூதுகள் நாங்கள் ஒவ்வொரு ரக்காத்திலே செய்கிறோம் சுபகனுடைய தொழுகையிலே நான்கு சுஜூதுகள் முதலா ரக்காத்திலே இரண்டு சுஜூதுகள் ஏன் நாம் செய்கின்ற ஒரு சுஜூதை பார்த்து அருஷுடைய ரஹமான் சந்தோஷம் அடைகிறான் நாங்கள் சஜதா சுஜூது செய்ய செய்ய ஷைத்தான் எங்களை விட்டு விரண்டோடுகிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைந்து செல்லும் அவர்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே ரமதானுடைய காலத்தில் தகஜத்து தொழுதோம் வித்தருடைய தொழுகையில் ஈடுபட்டோம் இரவு நேர தராவிக தொழுகையில் ஈடுபட்டோம் பரலான தொழுகைகளுக்கு முன் பின் சுண்ணத்துக்களையும் பேணுதலாக தொழுது வந்தோம் நம்மில் பல பேர் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல முத்தகீன்களுக்கு சாலிஹீன்களுக்கு இது ஒரு புதுமையான அமல் அல்ல எதை வளமையாக செய்து வந்தார்களோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலத்துக்கு காலம் சீசனுக்கு வருகின்ற பருவ கால அமல் செய்யக்கூடிய மக்களுக்குத்தான் இவைகள் எல்லாம் புதியது இவர்கள் தான் இந்த இருந்து விடுபட்டு இன்று பரந்தும் இல்லாமல் தூரமாகி பள்ளியிலிருந்து தூரமாகி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு ஒரு குரானை ஒரு ஜுசுவை ஓதினவர்கள் இன்று கூட குரானை தொடாத மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹு வசல்லம் சொன்னார்கள் அமல்களில் சிறந்தது எது தெரியுமா கொஞ்சமாக செய்தாலும் நிரந்தரமாக செய்ய வேண்டும் கொஞ்சமாக செய்தாலும் அதை நிரந்தரமாக செய்ய வேண்டும் இது அமல்களில் சிறந்தது என்று சொன்னார்கள் தஹஜத்துடைய நேரத்தில் நான்கு ரக்காத்துக்கள் ஆறு ரக்காத்துக்கள் தொழுதவன் இன்று சுபகு தொழாமல் படுக்கின்றான் என்றால் இது சிறந்த அமலா இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொல்லுகிறார்கள் யார் ஒருவர் ஒரு நாளைக்கு பனிரெண்டு ரக்காத்துக்கள் சுண்ணத்து தொழுகிறாரோ இல்லா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா ஒரு நாளைக்கு பனிரெண்டு ரக்காத்துக்கள் சுண்ணத்து தொழுகின்ற மனிதனுக்கு அல்லாஹு தால சுவர்க்கத்தின் மாளிகையே கூலியாக கொடுப்பார் என்று சொன்னார்கள் அந்த பனிரெண்டு ரக்காத்துக்கள் ஒரு மீனுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் கூட்டவும் முடியாது கழிக்கவும் முடியாது ஒரு மூமி நாளாந்தம் தொழ வேண்டிய பனிரெண்டு ரக்காத்துக்கள் சுண்ணத்துக்கள் அப்துல்லாதின் அமர் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த பனிரெண்டு ரக்காத்துக்கள் எப்படி தெரியுமா சுபகுக்கு முன்னால் இரண்டு லொஹருக்கு முன்னால் நான்கு லொஹருக்கு பின்னால் இரண்டு மகரீபுக்கு பின்னால் இரண்டு இஷாவுக்கு பின்னால் இரண்டு ஆக மொத்தம் ரக்காத்துக்கள் ஆகின்றன இது ஒரு முஸ்லிம் நாளாந்தம் தொழ வேண்டிய சுன்னா அக்கதா வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாகும் சொன்னாங்க நிரந்தரமாக யார் இதனை தொழுது வருகிறாரோ சுவர்க்கத்தையே அல்லாஹ் அவருக்கு கூலியாக கொடுப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இது ரமலானில் மாத்திரமல்ல எல் காலத்திலும் தொழ வேண்டிய சுண்ணத்தான தொழுகைகள் முப்பது நோன்புகளை நோற்ற எங்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து மாதத்தில் மூன்று நோன்புகள் நோட்பது என்ன சிரமமா என்ன கஷ்டம் இருக்கிறது எங்கட மனம் விரும்புதில்லை எங்கட மனோ இச்சை ஹவா விடுதில்லை முப்பது நோன்புகள் ஏன் எதுக்குன்னு யாருமே எதற்கும் எந்த கேள்வியும் கேட்காமல் ஒரு மாத காலம் நோன்பு நோற்றோம் எந்த களைப்பும் இல்லை எந்த சோர்வும் இல்லை எந்த பசியும் இல்லை எந்த தாகமும் இல்லை செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டா முறையாக எல்லாத்தையும் செய்து கொண்டிருந்தோம் சல்லல்லாஹு அலைஹி செல்லும் சொல்லுகிறார்கள் மாசத்துல மூன்று நோன்பு குடியுங்க மாதத்தில் மூன்று நோன்புகள் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து அதை பிடிக்கிறதுக்கு இந்த ஒரு மாத நோன்பு பிடித்த மனிதனால் முடியவில்லை அவனுடைய மனம் இடம் கொடுக்குதில்லை கண்ணியத்திற்குரியவர்களே பரலான நோன்பை போலவே சில சுண்ணத்தான நோன்புகளும் இருக்கின்றன நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை வளமையாக நோன்புகள் நோற்பார்கள் சொன்னாங்க ஒரு அடியானுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுகின்ற நாள் தான் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அந்த நாட்களில் நான் நோன்பு நோட்கிறேன் தெரியுமா என்னுடைய அமல்களை அல்லாஹ் பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ் என்னை பார்த்து சந்தோஷம் அடைவானே அதனால் அன்றைய நாட்களில் நான் நோன்பு நோட்கிறேன் என்று சொன்னார்கள் நோன்பு நோற்பதன் மூலமாக மனிதனுடைய உடலுக்கு சுகம் கிடைக்கிறது நோய்களில் இருந்து அவன் பாதுகாக்கப்படுகிறான் இந்த பேருண்மையை இந்த உண்மையை அறிந்த எத்தனையோ பல மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் கூட நோன்பு நோக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ன பல பேர் நோன்பு நோக்கிறார்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் ஏன் நோன்பு நோட்பதன் மூலமாக உடலுக்கு ஆரோக்கியம் சுகம் கிடைக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே ஆக பரலான நோன்புகளோடு மாத்திரம் நாங்கள் நின்று விடாமல் சுண்ணத்தான நோன்புகளையும் நோட்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அடுத்ததாக சதக்கா தர்மம் என்பது அது நோன்புகளுக்கு நோன்பு மாதத்தில் மாத்திரமல்ல நோன்பு மாதத்தில் கொடுப்பதற்கு அதிக பல நன்மைகள் இருந்தாலும் ஏனைய காலங்களிலும் கொடுப்பதற்கு அதற்கு அனுமதி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அதனை ஊக்குவித்திருக்கிறார்கள் மக்களுக்கு கொடுத்து உதவுமாறு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள் நாட்டில் நடந்தேறிக் கொண்டிருக்கக்கூடிய இப்போது அசாதாரண சூழ்நிலை நமக்கு ஒவ்வொருவருக்கும் தெரியும் மனிதர்களில் பல பேர் படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் நாம் அறியாதவைகள் அல்ல நாளாந்த செலவுக்கு கூட பணம் இல்லாமல் போதிய வசதி வாய்ப்பு இல்லாமல் பல மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மூன்று நேரம் உண்ணுவதற்கு உணவு இருக்கிறதோ இல்லையோ வைத்தியர்கள் எழுதி கொடுக்கின்ற மருந்து மாத்திரைகளை வாங்கிக் கொள்ள வசதி இல்லாத எத்தனையோ பல ஏழைகளான நோயாளிகள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பொருளேற்றம் அந்த அளவுக்கு மலையை தொடுகின்ற அளவுக்கு மருந்துகளுடைய விலைகள் ஏறி போயிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே பல பேர் இருக்கிறார்கள் நம் சமூகத்திலே தங்களுடைய தேவைகளை உங்களிடத்திலே வந்து சொல்லி உதவி பெறுவதற்கு வெட்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் மானத்தோடு வாழ்ந்தவர்கள் கடந்த காலங்களில் அவர்கள் தங்களுடைய தேவைகளை வந்து சொல்லுவதற்கு கூச்சத்தோடு வெட்கத்தோடு இருக்கிறார்கள் இன்னும் சில மக்கள் தான் வீடு வீடாக கடை கடையாக வந்து கையேந்தி யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களைத்தான் நாம் அறிந்திருக்கிறோமே ஒழிய இலைமறை காய்களாக இருக்கின்ற இப்படியான மக்களை நம்மில் பல பேர் கண்டுகொள்வது கிடையாது கண்ணியத்திற்குரியவர்களே சதக்காக்கள் என்பது யாருக்கும் கொடுக்கலாம் எவருக்கும் கொடுக்கலாம் அல்ஹம்துல்லா இதன் மூலமாக அல்லாஹுடைய கோபத்திலிருந்து நாம் தூரமாக்கப்படுவோம் நரக வேதனையிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் எங்களுடைய சொத்துக்களுக்கும் எங்களுடைய செல்வங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய வீடு வாசல் வாகனம் எல்லாவற்றுக்கும் அல்லாஹுடைய பாதுகாப்பு நூத்துக்கு நூறு வீதம் நிச்சயம் சதகா அனைத்து ஆபத்துக்களிலிருந்தும் அந்த மனிதனை பாதுகாக்கும் சதகா ஒரு மனிதனுக்கு சீதேவித்தனமான கண்ணிய மௌத்தை தரும் அது எப்படியான மௌத்து மௌத்துடைய செய்தியை கேள்விப்படுகின்ற அனைவரும் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு கண்ணியமான மௌத்து சுஜூதில் இருக்கிற கொரானை குரானை ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்தில் மௌத்து உதுவோட இருக்கிற நேரத்தில் மௌத்து கேள்விப்படுறவங்க ஆச்சரியப்படுவாங்க இன்றைக்கு நல்ல முறையில தான் சுபகு தொழுதார் காலையில லொஹாவும் தொழுதுட்டு கொஞ்சம் சாஞ்சாரு எழும்பல்ல நல்ல மௌத்து கண்ணியமான மௌத் இது யாருக்கு சதக்காவினுடைய பிரதிபலன் ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இன்றைய காலத்தில் மக்களுடைய நிலைமையை அறிந்து புரிந்து அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து கொள்ள வேண்டும் இது ரமலான் நமக்கு கற்றுத்தந்த அடுத்த பாடமாக இருக்கிறது அடுத்ததாக பரிசுத்தமான குரான் இருக்கிறது இது ரமலானில் இறக்கப்பட்டாலும் ரமலானில் மாத்திரம் ஓதுவதற்கு அல்ல காலம் முழுவதும் நாங்கள் குரானோடு நாங்கள் இரண்டரை கலந்திருக்க வேண்டும் கண்களால குரானை பார்க்க பார்க்க கண்ணுக்கு அல்லாஹ் ஒளியை தருவான் நாவால குரானை ஓத ஓத நாவினுடைய நாவாற்றலை அல்லாஹ் இன்னும் இன்னும் அதிகப்படுத்துவான் வாழ்க்கையில கடைசி கட்டத்தில் பேச முடியாத நிலைமையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் சில மக்களை பார்க்கிறோமா இல்லையா வயோதிபர்களாக ஆகிவிடுவார்கள் நோயாளிகளாக இருப்பார்கள் பிள்ளைய பார்த்து அழைக்க கூப்பிட முடியாது நாவாற்றல் இல்லாமல் நாவுல இருக்கிற பேச்சாற்றல் இல்லாமல் பேசிடும் ஒரு காலம் வரும் அது வாழ்க்கையில அது யாருக்கு வரும் என்பது தெரியாது அல்லாஹ் நாடினவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் மக்களை சில மக்களை நாங்கள் இப்படியான நிலைமைக்கு நாங்கள் ஆளாக்கி விடுவோம் நீண்ட ஆயுளை கொடுத்து விடுவோம் கடுமையான நோய்கள் நொம்பலங்கள் வந்துவிட்டால் பேச முடியாது எவ்வளவோ தண்ணீர் தாகமாக இருக்கும் பக்கத்தில் இருக்கின்ற மனைவி பிள்ளைகளிடத்தில் ஒரு சொட்டு தண்ணி தாங்கன்னு கேட்க முடியாது என்ன வாயால பேச முடியாது பரிசுத்தமான குரானை யார் ஒருவர் ஓதுகின்றாரோ அந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அதிகமாக பயான்கள் கேட்கக்கூடிய பாக்கியம் இலங்கை வாழ் முஸ்லீம்களை தவிர வேறு உலகத்தில் வேறு யாரும் கிடையாது அவ்வளவு பயான் ரமதான் முழுவதும் பயான் வெள்ளிக்கிழமை நாட்களிலும் பயான் அல்ஹம்துல்லா பாக்கியம் பெற்றிருக்கிறோம் இந்த நாட்டில் வாழ்கின்ற நாம் அனைவரும் அந்த பாக்கியத்தை இன்னும் நாம் உணரவில்லை அந்த ரஹ்மத்தை இன்னும் நாம் புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளுகிற நேரம் வருகிற நேரத்தில் இந்த உலக வாழ்க்கை நாம் முடித்து விடுவோம் எப்போது நாம் புரிந்து கொள்கிறோமோ ஒவ்வொன்றையும் விளங்கிக் கொள்கிறோமோ நாம் நினைத்தால் கூட இந்த பூமியிலே வாழ முடியாது இந்த உலக வாழ்க்கை அப்படித்தான் யார் யாரையெல்லாம் நாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம் நாளை ஒரு நாள் நம்மையும் நாம் இழந்து விடுவோம் அந்த காலம் வெகு தூரத்தில் அல்ல வெகு சீக்கிரத்தில் இந்த பூமியில் நாங்கள் நூற்றாண்டுகளாக நூறு வருடம் இருநூறு வருடம் வாழ்ந்து இந்த பூமியை ஆள்றதுக்கு எங்க சொத்து செல்வங்களை அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் இந்த பூமியில பிறந்து வாழ வந்தவர்கள் அல்ல ஒரு நாள் எங்களுக்கு மௌத் இருக்கிறது அந்த மௌத் எப்போது வரும் என்று தெரியாது வருகிற நேரத்தில் அந்த மௌத்தை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அந்த மௌத்தை அனுபவிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் மௌத்தை நினைத்து ஒரு மூமின் பயப்பட மாட்டான் மௌத்தை நினைத்து ஒரு மூமின் பயப்பட மாட்டான் அவன் சந்தோஷம் அடைவான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களுக்கு மௌத்துடைய அடையாளங்கள் வந்திருக்கிறது சொன்னாங்க மதீனாவில் இருக்கிற ஏழு கிணறுகளில் இருந்து எனக்கு தண்ணீர் எடுத்து கொண்டு வாருங்கள் நான் குளிக்க போகிறேன் சஹாபாக்கள் போனாங்க மதீனாவில் இருக்கின்ற முக்கியமான ஏழு கிணறுகளில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து வைத்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நன்றாக குளித்தார்கள் உடையை ஆடையை மாற்றிக்கொண்டார்கள் நறுமணம் பூசினார்கள் மஸ்ஜிதுக்குள் கொண்டு வந்து வைக்கப்படுகிறார்கள் சஹாபாக்களுக்கு பயான் நிகழ்த்துகிறார்கள் சஹாபாக்களுக்கு பயான் நிகழ்த்துகிறார்கள் சொன்னார்கள் என் அருமை தோழர்களே உங்களை நான் பார்க்கின்ற பார்வை இதுவாகத்தான் இருக்கிறது கடைசி பார்வை நான் மீண்டும் உங்களை எங்கே பார்ப்பேன் தெரியுமா மகிஷரில் பார்ப்பேன் சிராத்தில் பார்ப்பேன் ஹவுனுல் கௌசரில் என்னுடைய உம்மத்துக்காக நான் காத்துக் கொண்டிருப்பேன் சொல்லிட்டு சொன்னாங்க தொழுகையை நீங்கள் யாரும் விட்டுவிட வேண்டாம் சக்கராத்துடைய நேரத்தை அடைந்த சொல்லல்லாஹு அலைவசலம் அஸ்வலா அஸ்வலா அஸ்வலா தொழுகை தொழுகை தொழுகை என்றே முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் ஒரு வலி ஒரு வருத்தம் மனைவி கிட்ட சொல்ல முடியாது பெத்தெடுத்த உமா வாப்பா கிட்ட சொல்ல முடியாது பாப்பா டடா டடான்னு சொல்லி திரியிற பிள்ளைகளுக்கிட்ட சொல்ல முடியாது கல்வில கவலை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது நிம்மதி இல்ல தூக்கம் இல்ல பசி இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் உடனே ரெண்டு ரக்கா தொழுவாங்க அல்லாஹிடத்துல முறையிடுவாங்க யா அல்லாஹ் இந்த கல்ப அறிஞ்ச ரப்பு நீதானே இந்த கல்பில் இருக்கிற கவலைகளை அறிந்த ரப்பே என் கவலைகளை போக்கி விடியா அல்லாஹ் அந்த அளவுக்கு அல்லாஹுடைய நேரடியான உதவியை பெற்றார்கள் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்வரம் தொழுகையின் மூலமாக அந்த தொழுகை இல்லாமல் ஆகினால் ஒரு மனிதனுக்கும் அடியானுக்கும் இடையில தொடர்பு இருக்குமா அடியானை விட்டும் அடியான் அடியானை விட்டும் அல்லா அல்லாஹை விட்டும் அடியான் தூரமாகி விடுவானே அதனால தான் சொன்னாங்க தொழுகையை விட்டுறாதீங்க தொழுகையை விட்டுட்டீங்கன்னா அல்லாவுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு இல்லாமல் ஆகிவிடும் நீங்க அல்லாஹ மறந்துட்டா அல்லாஹ் உங்களை மறந்து விடுவான் யார் அல்லாஹை மறந்து வாழ்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை மறந்து விடுவான் நாளை மறுமையில் அல்லாஹ் மறந்து விட்டால் நம்முடைய கதி நம்முடைய நிலைமை என்ன எவ்வாறு நாம் அல்லாஹை மறக்கிறோம் சுபகு தொழாமல் படுத்துவிட்டால் நாம் அல்லாஹுவை மறந்து விட்டோம் சாப்பிடுகிற நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லல்ல அல்லாஹுவை மறந்து விட்டோம் தும்மினோம் அல்ஹம்துல்லா சொல்லல்ல அல்லாஹை மறந்து விட்டோம் வீட்டுக்குள்ள நுழைற நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லாம நுழைஞ்சோம் அல்லாஹை மறந்து விட்டோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லா நிலைகளிலும் அல்லாஹுடைய சிந்தனை நம்முடைய கல்வில சிந்தனையில் இருக்கணும் அதற்குத்தான் அந்த சந்தர்ப்ப துஆக்கள நேரத்துக்கு நேரம் மோதி கொள்ள வேண்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மழை பொழிகிறது பள்ளியை விட்டு வெளியே போகிற நேரத்தில் மழை பொழிகிறது அல்லாஹும் அல்லாஹுடைய சிந்தனை அல்லாஹு மறக்கல்லையா அல்லா எங்களுக்கு பிரயோஷன் அளிக்கக்கூடிய மழையாக இந்த மழையை பொழிவிக்க செய்ய அல்லா பள்ளிக்குள்ள இருந்தோம் வெளியே போற நேரத்துல மழை விட்டுடிச்சு ரோட்டெல்லாம் ஈரமா இருக்குது முதிர்னா இல்லாஹி வ ரஹ்மதிஹி யா அல்லாஹ் உன் ரஹ்மத்தை கொண்டு மழையை பொழிவிக்க செய்தாயே அல்லாஹுடைய சிந்தனையிலே நாம் இருக்கிறோம் அல்லாஹு மறக்கல்ல சந்தர்ப்ப துவாக்கள் நாம் அல்லாஹுடைய சிந்தனையில இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே வாகனத்தில் போய்கொண்டிருக்கிறோம் நடக்க முடியாத கால் முடியாத கண் தெரியாத எத்தனையோ பல பேரை பாதையில இரண்டு பக்கத்திலும் பார்க்கிறோம் அல்ஹம்துல்லா அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தானே அல்லாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாம் அல்லாஹை மறக்கவில்லை வைத்தியசாலைக்கு ஒரு நோயாளியை பார்க்க செல்கிறோம் எத்தனையோ பல நோயாளிகள் வரிசையில நின்று கொண்டிருக்கிறார்கள் அல்ஹம்துல்லா அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தானே நாம் அல்லாஹுவை மறக்கவில்லை அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்னல் இன்சான் அலி ரப்பிஹி கனூது இன்னல் இன்சான் அலி ரப்பிஹி லகனூத் இந்த ஆயத்து பாடம் இல்லாதவர்கள் இதுல யாருமே இருக்க முடியாது அல்லாஹ் என்ன சொன்னான் மனிதனை பார்த்து மனிதன் எனக்கு நன்றி கெட்டவன் இன்னல் இன்சான் நிச்சயமாக இன்சான் மனிதன் அவன் ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் கஷ்டம் வந்தா யா அல்லான்னு கேட்கிறான் கொஞ்சம் அவனை சிரிக்க வச்சுட்டா என்ன மறந்துடுறான் கண்ணியத்திற்குரியவர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் அல்லாஹ் அல்ஹம்துல்லா சந்தோஷமாக இருக்கிறோம் அல்ஹம்துல்லா துக்கம் கவல நோய் வருத்தம் வலி அல்ஹம்துல்லா கண்ணியத்திற்குரியவர்களே மூமின்களாக நாங்கள் வாழ வேண்டும் முக்மீன்கள் என்று சொல்லுபவர்கள் யார் ரமலானில் மாத்திரம் அமல் செய்யக்கூடியவர்கள் அல்ல ரமலானை எவ்வாறு அமல் செய்தார்களோ அதால் ரமலான் அல்லாத காலங்களிலும் யார் ஒருவர் ரமலானை போல அமல்கள் செய்கிறார்களோ இவர்கள் தான் மீன்கள் ஆக கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே உங்களுக்கென்று சில பொறுப்புகள் இருக்கிறது அது என்ன பொறுப்பு பல பொறுப்புகள் உங்களுடைய குடும்பத்தார் மனைவி பிள்ளைகளுக்கு நீங்கள் பொறுப்புதாரியாக இருக்கிறீர்கள் இன்று கேட்ட பயான்களில் சில பகுதிகளையாவது உங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு வீட்டில் உள்ளவர்களுக்கு அமானிதமாக எடுத்துச் செல்லுங்கள் சொல்லுங்கள் அது உங்களுடைய பொறுப்பு ஏனென்றால் இங்கு பேசப்பட்ட விடயங்கள் அவர்களுடைய காதுகளுக்கு போகவில்லை உங்களை விட அவர்கள் இந்த இடத்திலே வந்து உட்கார்ந்திருந்தால் சில வேளைகளில் உங்களை வீட்டிலே உட்கார வைத்து பெண்கள் இங்கே வந்து உட்கார்ந்திருந்தால் நிச்சயமாக உங்களை விட அதிகமாக கேட்ட வைத்தை கொண்டு அவர்கள் அமல் செய்வார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹமை செய்வானாக யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக முழு முஸ்லீம் சமூகத்தினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தல்வாயாக அப்படியான நோய்களும் கஷ்டங்களும் துன்ப துயரங்களும் எங்களுக்கு வந்து விடாமல் யா எங்களை பாதுகாப்பாயாக மௌத்து வரைக்கும் உன்னை சுஜூது செய்து அமல் செய்யக்கூடிய உடல் சுகத்தையும் ஈமானையும் தந்தல்வாயாக யாஹ்லா எங்களை விட்டு மரணித்து மன்னரே வாழுகின்ற கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக எங்களுக்கு நீண்ட ஆயுளை தந்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயா இன்னும் இன்னும் அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களையும் நல்ல ஈமானையும் ஆர்வத்தையும் தந்தல்வாயாக எங்கள் தொழில்களிலும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் யாழ்லா மென்மேலும் பறக்கச் செய்வாயா நெருக்கடியான கஷ்டமான வாழ்க்கையிலிருந்து யாழ்லா நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக நமது நாட்டு நிலைமையை லேசாக்குவாயாக நமது நாட்டு நிலைமையை சீராக்குவாயாக அனைத்து மக்களும் சந்தோஷமாக வாழக்கூடி நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தந்தல்வாயாக எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக வாஹ் தகவான் அலமதுல்லாஹ்